திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருக்கருக்குடி திருச்சிற்றம்பலம் நனவிலும் கனவிலும் நாளும் தன்னொழி நினைவிலம் எனக்கு வந்தெய்தும் நின்மலன் கனை கடல் வையகோ தொழுகரு கூடி அனலெறியாடுமெம் அடிகள் காண்மினே வேதியன் வீடையுடை விமலன் ஒன்னலர் மோதையில் ஏறியழ முனிந்த மூக்கணன் காதியல் குழையினன் கருக்கோடியமர் ஆதியடி தோழ அல்லல் இல்லையே மஞ்சுரு போழில் வளம் மலிகரு கொடி நஞ்சுரு தீருமிட ருடையநாதனார் அஞ்சுரும் பார்க்குழல் அறிவை அஞ்சவே வெஞ்சுரம் தனில் வீழை யாடலென் கொலோ உனுடை பிறவியை அறுக்க உன்னுவேர் காணிடையாடலான் பயில் கரு குடி கோனுயர்கோயிலை வணங்கி வைகல்லோ வானவர் தோழு கழல் வாழ்த்தி வாழ்மினே சூடுவர் சடையிடை கங்கை நங்கையை கூடுவர் உலகிடை ஐயம் கொண்டோலி பாடுவர் இசைப்பறை கொட்டனட்டிருள் நட்டிருள் ஆடுவர் கருகுடி அண்ணல் வண்ணமே இன்புடையாரிசை வீணை புணராய் என்புடையாரெழில் மேனி மேலேறி முன்புடையார் முதல் ஏதோ மன்பரு கண்புடையார்கரு குடிய மண்ணலே காலமும் யாயிரும் தீயும் மாயவர் கோலமும் மூடியற அணிந்த கொள்கையர் சீலமும் புடையவர் திருக்கரு கூடி சலவும் இனிதவருடைய தன்மையே எரி கடல் பூடை தழு இலங்கை மன்னனை முறிபடவரையிடை அடர்த்த மூர்த்தியார் கரைபடு பொழில் மதி தவள் கரு குடி அறிவொடு தொழுமவர் ஆழ்வர் நன்மையே பூமனும் தீசை மோகந்தானும் தானும் பொற்பமர் வாமனரிகிலா வண்ணமோங்கேரி ஆமன உயர்ந்தவன் அணி கரு குடி நாமன நில்வர நினைதல் நன்மையே சாக்கியர் சமன்படு கையர் பொய்மொழி ஆக்கிய போரை கோளேல் அருந்திரு நம காக்கிய அணி கரு குடி பூக்கமழ் கோயிலே புடைப்பட்டுயிமினே காணலில் வீரை மலர் விம்பு கழியார் வானவன் கரு கொடி மைந்தன் கண்ணோழி ஆனை மெய்ஞானசம் பந்தன் சொல்லிய உணவில் மொழி வளார் குயரும் இன்பமே திருச்சிற்றம்பலம் சுவாமி சர்க்குணலிங்கேஸ்வரர் சர்வாலங்கிருத மின்னம்மை சர்வாலங்கிருத மின்னம்மை திருச்சிற்றம்பலம்